திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் முதுகுன்றம் நாடு நடுநாடு திருச்சிற்றம்பலம் மத்தாவரை நிறுவி கடல் கடைந்த விடவுண்ட தொத்தார் தரு மணிநீள் மூடி சுடர்வண்ணன திடமாம் கொத்தார் மல்லர் குளிர்ச்சந்தகில் ஒளிர்க்கும் கோமங்கொண்டு முத்தாருவந்தடி வீழ்த்தரு முதுகுன்றடைவோமே தழையார்பட வியவி தன்னில் தவமே பூரி செய்வன் இழையாரிடை மடவாளோடும் இனிதாபுரை விடமாம் மழைபானிடை முழவெழில் வலுவாழோ கேரேரி கண் முழைவாளறி குமிரும் முயர் முதுகுன்றடைவோமே விளையாததோர் பரிசில்வரு பசுபாசவேதனையொன் தலையாயின தவிரவருள் தலைவந்தது சார்ப களையார்த்தரு கதிராயிரம் உடையவனோடு முளைமாமதி தவழும் முயல் முதுகுன்றடைவோமே சுரர் மாதபர் தொகுகின்றர் அவரோ தொல்லைவில்ல தொல்லைவில்லாம் பன் முனிவர் தொழ இருந்தானிடம் நல்லமார் அரசார்வர போர்க்கல்ல நவை கொண்டு பன்னாளும் முரசார்வர் மணமொய்பூட்டை பூட்டை முதுகுன்றடைவோமே அரையார் கழல் அந்தனை அயில் மூவில்லை அழகார் கரையார் நெடு வேலின் மீசை ஏற்றானிடங்கருதில் மறையாயின பல சொல்லியொன் மலர் சாந்தவை கொண்டு முறையால் மிகு முனிவர் தொழோ முதுகுன்றடைவோமே ஏபார் சில்லை எயினூறு பாகி எழில் வீச்சையர் கோபாதையின் அருள் செய்தையோ ஒருவர் கிடமுலகில் சவாதவர் பிறவாதவர் தவமே மிக உடையார் மூவாதபன் முனிபர் தொழு முதுகுன்றடை போமே தழல் சேர்த்தரு திருமேனியர் சசிஷேர் சடை முடியர் மழமால் வீட்டை மிக வேறிய மறையோ நூரை கோயில் விழபோடொல்லி மிகுமங்கையர் தகுமாடக சாகலை முழபோடிசை நடபுன் செய்யும் முதுகுன்றடை போமே செதுபாய் மகள் கருத்திவரை எடுத்த தீரலர கண் கதுவாய் கழ்பர் தலைகீரிட கண்டானுரை கோயில் மதுபாய செங்காந்தள் மலர் நிறைய குறைவில்ல முதுவேகள் முத்து தீரும் பொழில் முதுகுன்றடைவோமே இயலடிய பிரம்மன்னரி இருவர் கறிவறிய செயலாடிய தீயாருருவாகி எழு செல்வன் புயலாடுவண் பொழில் சூழ் புன்னர் படப்பை தடதருகே முயலோட பெண் கையல் பாய்த்தரு முதுகுன்றடைவோமே அருகரொடு புத்தரவர் அரியாவரன் மலையான் மருகன் வரும் இடப கொடி உடையானிடமலரார் கருகு குழல் மடபார்கடி குறிஞ்சியது பகடி முருகன்றது பெருமை பகர் முதுகுன்றடைவோமே முகில் சேர்த்தரு முதுகுன்றுடை யானை மிக தொல்சீர் புகழிம் நகர் மறைஞான சம் பந்தன் உரை செய்த நிகரில்லன தமிழ் மாலைகள் இசையோடிவை பகத்தோ பகரும் படி அவர்கள் கிடர் பாபம் அடையவே சுவாமி விருத்தகிரீஸ்வரர் அம்பாள் விருத்தாம்பிகை